உங்கள் செயல்களை அழகாக்கி நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொண்டவராவீர்கள் அவ்வாறே நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும் என்றும் அதில் கூறினோம் எனினும் இதை புறக்கணித்து அக்கிரமம் செய்யலாயினர் எனவே இறுதி வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுடைய முகங்கள் பகைவர்களின் அழிச்சாட்டியங்களினால் பெரும் சோகமடையவும் முந்திய தடவை பள்ளி நுழைந்தவாறே நுழைந்து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 துரத்தப்பட்டவராகவும் நரகத்தில் எறியப்படுவீர் முஷ்ரிக்குகளே உங்கள் ரப்பு உங்களுக்கு ஆண் மக்களை அழைத்துவிட்டு தனக்கு மட்டும் மலக்குகளிலிருந்து பெண் மக்களை எடுத்துக் கொண்டானா நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் பொய்கூற்றையே கூறுகிறீர்கள் இன்னும் அவர்கள் சிந்தித்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குரானில் திட்டமாக பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளோம் எனினும் இவை யாவும் அவர்களுக்கு உண்மையில் இருந்து ஓடிவிடுதலை தவிர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 நாம் உமக்கு காண்பித்த காட்சியும் சபிக்கப்பட்ட மரத்தை பற்றி நாம் குரானில் கூறியிருப்பதும் மனிதர்களுக்கு சோதனையாகவே அன்றி வேறில்லை இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம் ஆனால் இது அவர்களுடைய பெரும் அழிச்சாட்டியத்தையே அதிகரிக்க செய்கின்றது இன்னும் நினைவு கூறுவீராக நாம் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று கூறிய போது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 அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமே அன்றி வேறில்லை நிச்சயமாக மோமினான என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அல்லாஹ் கூறினான் நபியே அந்த என் நல்லடியார்களை காத்துக்கொள்ள உம்முடைய ரப்பு போதுமானவன் மானிடர்களே உங்கள் ரப்பு இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடி சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான்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 ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிக சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுவீராக நபியே நான் நாளினால் உமக்கு நாம் வகையாக நாம் அறிவித்ததை குரானை போக்கி விடுவோம் பின்னர் நமக்கு எதிராக உமக்கு பொறுப்பேற்கக்கூடிய எவரையும் நீர் காண மாட்டீர் ஆனால் உம் இறைவனுடைய ரஹ்மத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேறெதுவும் இல்லை நிச்சயமாக உம் மீது அவனுடைய அருட்கொடை மிக பெரிதாகவே இருக்கிறது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 எந்தவித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கிறானே அந்த நாயனுக்கே புகழ் அனைத்தும் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக